சில குடும்பத்தினர்கள் உறவினர்கள் அவர்களை திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது அதே போல ஒரு குழந்தை தன்னுடைய சொந்த தாய் இல்லாமல் ஒரு செவிலி தாயிடம் பாலை குடித்து விட்டார் அல்லது அந்த செவிலித்தாய் பால் அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு கொடுத்தாள் என்றால் எப்படி அவன் பிறந்த அந்த பரம்பரையில் அவனுடைய குடும்பத்தினர் சிலரை திருமணம் குடிப்பது என்று ஹராமாக்கப்பட்டதோ அதே போல அந்த தாய் செவிலித்தாயும் அவருடைய உறவினர்களில் அனைத்தையும் ஹராமாக்கப்படும் இதை நாம் புரிந்து கொள் ஆகையில் இந்த ஹதீஸில் அம்மை ஆயிஷர் அல்லா நகவர் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்றுள்ளதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் கூறினார்கள் அர் ரபா அது துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதா ஒரு குழந்தைக்கு அவன் அவனுடைய சொந்த பந்தத்தில் அவனுடைய இரத்த பந்தத்தில் சிலர்களை திருமணம் முடிப்பது என்பது ஹராமாக்கப்பட்டதோ தடை செய்யப்பட்டதோ அதே போல செவிலித்தாயுடைய உறவினர்களின் திருமணம் முடிப்பது அதே போல ஹராமாக்கப்பட்டது இங்கு அல்லாஹால தன்னுடைய திருமுறையிலும் இதை பற்றி கூறியிருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் நபி சொல்லா அலிஸ்லமுடைய ஹதீஸ்களிலும் இதை பற்றி சொல்லப்பட்டது இங்கு முதல் விஷயத்தை நாம் அறியலாம் அந்த குழந்தை பொதுவாக அந்த காலத்தில் இப்படி என்றால் தன்னுடைய தாய் பெற்றெடுத்த தாயிடம் அவர்கள் சிறிது நாட்கள் இருந்த பிறகு அரபு நாட்டில் அவருடைய கலாச்சாரமாக இருந்தது குழந்தையை கரியாவில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் கொடுத்து அங்கு அவர்கள் அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு அதை பராமரிப்பதும் அவர்களுக்கு பால் ஊட்டுவதும் என்ற விஷயங்கள் அவர்கள் செய்து கொண்டது இது ஒரு பரம் ஒரு கலாச்சாரமாக இருந்தது எதற்காக என்றால் கிராமத்தில் உடைய சுற்றுச்சூழல்களும் அதனுடைய காற்றும் மிகவும் முழுமையாக சுத்தமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அங்கு நிறைய விஷயங்களை அந்த குழந்தை கற்றுக்கொள்வான் அது மட்டுமல்லாமல் கிராமத்தில் பேசக்கூடிய அரபி மொழி மிகவும் தூய்மையாக இருந்தது ஆக அந்த விஷயத்தை நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கும் நிலவியது நபி சொல்லா அலி செல்லமையும் அவங்களுடைய தாய் அம் ஆமினா அம்மி ஆமினா அவர்களும் என்ன செய்தார்கள் ஹலிமா ரதியுல்லா அவர்களிடம் கொடுத்து அவர்களை பரிமாறுப்பதற்காக பொறுப்பு கொடுத்தார்கள் ஆக அந்த குழந்தைக்கு சில உறவினர்கள் அந்த குழந்தை பருவ வயது அடைந்த பிறகு அவன் சில பெண்களை திருமணம் முடிப்பது என்பது தடை செய்யப்பட்டது ஹராமாக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக அவனுடைய தாயை அதே போல எப்படி அந்த ஒரு தாய் திருமணம் முடிக்க முடியாது தாயை திருமணம் முடிக்க முடியாதோ அதோடு அதே போல சகோதரி பிறந்தவுடன் பிறந்த சகோதரி அதே போல் தாயுடைய சகோதரிகள் தந்தையுடைய சகோதரிகள் தந்தையுடைய குழந்தை பெண் குழந்தைகள் இப்படி என்று திருமணம் முடிக்க முடியாதோ அதே போல ஒரு செவிலித்தாயுடைய செவிலித்தாயையும் திருமணம் முடிக்க முடியாது அதே போல அவர் அந்த செவிலித்தாயுடைய குழந்தைகளும் பெண் குழந்தை இருக்கும் பொழுது அவரையும் திருமணம் முடிக்க முடியாது இந்த மகன் இந்த யாரிடம் பால் குடித்தான் அதே போல் அவர்களுடைய உறவினர்கள்லாம் இவர்களுக்கும் உறவினர்களாக ஆகிவிடுவார்கள் எப்படி ஒரு இரத்த பந்தத்தினுடைய உறவினர்களாக ஆகின்றார்களோ இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த பாருடக்கூடிய இதற்கு தவளை என்ன என்ன டியூரேஷன் என்று பார்க்கும் பொழுது இரண்டு வருடத்திற்குள் குழந்தை பிறந்த பிறகு பிறந்ததிலிருந்து இரண்டு வருடத்திற்குள் ஐந்து முறை ஒரு தாய் ஒரு பெண் பால் ஊட்டி விட்டாள் என்றால் அவள் செவிலித்தாயாக ஆகிவிடுவாள் அவளை அவருடைய எப்படி அவருடைய குழந்தை அவருடைய அனைத்து உறவினர்களும் அவனுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளன எப்படி உண்மையான ஒரு பெற்றெடுத்த தாயுடைய உறவுகள் இருக்கின்றதோ அதே போல அந்த பாலூட்டிய தாயுடைய தாயுடையும் அவருடைய உறவினர்களும் இங்கு ஹராமப்படுவார்கள் அந்த செவிலித்தாயுடைய பெண் குழந்தையை திருமணம் முடிக்க முடியாது அந்த செவிலித்தாயுடைய சகோதரியை திருமணம் முடிக்க முடியாது அதே போல் அவங்க செவிலித்தாய் தாயாக ஆகுவாள் அவளுடைய தாயும் இவளுக்கு ஒரு பாட்டியாக ஆவாள் இந்த விஷயங்கள் அனைத்தும் எப்பொழுது ஏற்படும் என்றால் இரண்டு வருடத்திற்குள் குழந்தை ஹவுலே நிக்காமை இரண்டு வருடத்திற்குள் ஐந்து முறை ஐந்து முறை பாலூட்டப்பட்டதென்றால் அது முழுமையாக ஹராமாக்கப்படும் அவருடைய உறவு தாயின் உறவு போல ஆகிவிடும் இரண்டு வருடம் கழித்த பிறகு யாராவது பால் ஊற்றினால் அதை ஏற்று அது இது ஹராமாக்காது அதே போல ஐந்திற்கு குறைவாக பால் ஊட்டப்பட்டாலும் சரி அந்த இந்த சட்டம் அதில் அமல்படுத்தப்படாது இந்த ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆம் சாலிம் ரதி அல்லா அன்ஹாவுடைய சாலிம் ரதி அல்லா அன்ஹூவுடைய சம்பவங்கள் ஏற்படுகின்றது அவர் இந்த வயத பருவ வயது அல்லது அவர் வாலிபன் ஆன பிறகு அவருக்கு பால் ஊட்டப்பட்டது இது நபிசம்லா அலிஸ்லம் இவருக்கு கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு சட்டமாக இருக்கின்றது இந்த சட்டம் வேறு யாருக்கும் அமல்படுத்த முடியாது என் நபி சொல்லா இஸ்லாம் எங்கு இது அவருக்கு குறிப்பானது சிறப்பாக இருக்கக்கூடியது என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் ஆக ஒரு இதனால் ஒரு வயதை அடைந்த பிறகு ஒருவர் பாலூட்டுகின்றார் என்றால் அதனால் அவன் தாய் அவள் தாளா தாயாக ஆக முடியாது அவன் அவளுடைய மகனாக ஆக முடியாது எப்பொழுது ஆகும் இரண்டு நிபந்தனை ஒன்று இரண்டு வயதிற்குள் பாலூட்டப்பட பாலூட்டப்பட்டிருக்க வேண்டும் அதே போல ஐந்து முறை பாலூட்டப்பட்டிருக்க வேண்டும் முதலில் மார்க்கத்தின் முதல் கட்டத்தில் பத்து முறையாக இருந்தது பத்து முறையாக அஷரபா என்று பத்து முறை பாலூட்டக்கூடியதாக இருந்தது அதற்கு பிறகு அது அதனுடைய காலம் அதனுடைய காலம் முடிந்துவிட்டு அல்லாஹு கடைசி இஸ்லாத் நபி சொல்லாஸ்லமுடைய கடைசி கட்டத்தில் ஐந்து முறை பாலூட்டப்பட்டார் என்றால் அவர் அவருக்கு த மகனாக ஆகிடுவார் அந்த செவிலித்தாய் இவளுக்கு தாயாக ஆகிடுவார் அவருடைய உறவினர்களை இவன் திருமணம் முடிக்க முடியாது இதே போல பெண் குழந்தை எப்படி ஆண் குழந்தைக்கு இங்கு சொல்லப்படும் அதே போல பெண் குழந்தைக்கும் அவர் அந்த பெண் குழந்தை அவருடைய சகோதரன் பாலூட்டப்பட்ட அந்த செவிலித்தாயுடைய மகனையும் திருமணம் முடிக்க முடியாது அதே போல சொல்லப்பட்ட மற்ற விஷய மற்ற உறவினர்களையும் திருமணம் முடிக்க முடியாது ஆக எப்படி சொந்த பெற்றெடுத்த தாயை கண்ணியப்படுத்தப்படுகின்றார்களோ எப்படி அவர்களுடைய உறவினருடைய உறவை பேணி காக்கின்றோமோ அதே போல செவிலி தாயுடைய பாலூட்ட பாலூட்டிய அந்த தாய் அதை அவளையும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவளுடைய கணவரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவருடைய உறவினர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஆக இந்த விஷயத்தை நாம் இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது மக்கள் இதை மிகவும் ஒரு அறியாமையிலும் அல்லது ஒரு சர்வசாதாரணமாக இருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹா இதை தவிர சிலர் நாம் பார்க்கின்றோம் குழந்தையை தத்தெடுக்கின்றார்கள் குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லது இன்னும் குழந்தையை அவர் தத்தெடுக்க வேண்டும் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட குழந்தை யாருடைய குழந்தையாக இருக்கின்றதோ அவர்களுடைய பெயரை தான் நாம் வைக்க வேண்டும் ஒரு மனிதன் தத்தெடுத்து விட்டான் என்றால் அவன் தந்தையாக ஆக முடியாது அல்லது ஒரு தாய் குழந்தையை தத்தெடுத்து விட்டால் அவள் தாயாக ஆக முடியாது இதை நினைவு கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கு நம்முடைய சுற்றுச்சூழல்களில் நம்முடைய நில நம்முடைய கலாச்சாரத்தில் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டு அந்த குழந்தை கூட பெயர் இந்த தகப்பன் அவனுடைய பெயர் இன்னாருடைய மகள் இன்னார் என்று அவனுடைய பெயரை அவன் எழுதி கொள்கின்றான் அதே போல தாய் என்னுடைய சொந்த மகள் அவர் எழுதி ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய நிலைமை இருக்கின்றது இது தடை செய்யப்பட்டது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல ஹராமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்னவாக இருக்கட்டும் அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுப்பது அவர்களை பராமரிப்பு செய்வது அவர்களுக்கு கூலியை கிடைக்கும் அவர் அல்லாஹால கூலியை கொடுக்கக்கூடிய ஆனால் அதற்காக பரம்பரையை உறவுகளை மாற்றுவது என்பது மிகவும் ஒரு கண்டிக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கின்றது அவர்கள் கார்டியனாக அவருடைய பொறுப்பாளர்களாக நாம் அவர்கள் என்ன செய்யலாம் ரிஜிஸ்டர்லேயோ அல்லது ஸ்கூல்லையோ மற்ற விஷயங்கள்ல வந்து பொறுப்பாளர்கள் கார்டியன் என்று அங்கு பதவி செய்து கொள்ளலாம் ஆனால் உண்மையான தாய் தந்தை யாராக இருக்கின்றோ அவர்களுடைய பெயரை கொண்டுதான் அவர்களுக்கு சூட்டப்பட வேண்டும் தானாக நான் தட்டெடுத்து கொண்டேன் என்று என்னுடைய பெயரை நான் அவர் இந்த நான் தான் தந்தை என்று அந்த குழந்தைக்கு சூழ்நிலை அது மிகப்பெரிய ஒரு தடை செய்யப்பட்டது ஹராமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இதை நாம் இந்த விஷய இந்த நிலை இந்த நேரத்தில் நாம் இதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம்